திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு தேவர் திரு ஏகாதச மாலை திருச்சிற்றம்பலம் புலனோடாடி திரிமனத்தவர் பொறிசை காமத்துரிஷடக்கிய புனிதனே சத்தொடுதமக்கையர் புணர்வினாலொற்றுரை செய்யக்கூட சுலவு சூலை பிணி கெடுத்தொளேர் சுடுவநீரிட்டமணக்கற்றிய துணிவினான் முப்புறமெரித்தவர் சுழலிலே பட்டிடுதவத்தினர் உலகின் மாய பிறவியை தரும் உணர்விலா அப்பெருமயக்கினை ஒழிய வாய்மை கவிதையிற்பல உபரியாக பொருள் பரப்பிய அலகில் ஞான கடலிடைப்படோ அமிர்த யோக சிவ ஒளி புக அடியரே மொக்கருளினை செய்யும் அரைய தேவ திருவடிக்களே திருநாவுக்கரசரடியவர் நாடற்கதிநிதியே தெளிதேனொத்தினிய சொல் மடவாரூர் பசிமுதல் வருவானத்தறிவய நடமாடி சில சில வசியாகச் சொலுமவை தொகளாக கருதிமை உருஞானத்திரள் மனமுருகானே கழுது கண்புழவார படை கையில் உடையான் வைத்தன தமிழ் குருபாக கொடு சிவனடி சூட திரிபவர் குறுகார் பொக்கிடற்படு குடர்யோனி குழியிலே குழிந்து சுழி பெருநாபியின் கண்மயிர் நிறையார் குறும்பை முலையிடையே செலுந்தகை நன்மடவார் அழிந்த பொசியதிலே கிடந்திரவு பகல் நீ அளைந்தயருமது நீ அறிந்திலை கொல்மனமே கழிந்த கழிகிடு நாளிணங்கிதயனகவே கசிந்திதயமொழு நூறரும்பதிகநிதியே பொழிந்தருளு திருநாவினங்களரசினையே புரிந்து நினைதுவே மருந்து பிரிதிலையே இலை மாடென்றிடற்பரியார் இந்திரனே ஒத்துரு குறைவற்றாலோ நிலையாதி செல்வமெனவே கருதுவர் நீசன் மக்கடலிடை ஏற்போக்கு அலையார் சென்றரன் நெறியாகும் கரை அண்ணப்பெருவர்கள் வண்ணத்தின் சிலை மாடந்திகள் புகழாமூருரை திருநாவுக்கரசென்போரே என் பட்டி கட்டிய இந்த பை குரம்பையை இங்கிட்டு சுட்டபின் எங்குத்தைக்குச் செலும் முன்பிட்டு சுட்டி வருந்திக்கெத்திக்கென மொய்புற்று கற்றறிவின்றி கெட்டு சில வன்பட்டி பிட்டர்கள் துன்புற்று புத்தியை வஞ்சித்து கத்தி விழுந்தெச்சுத்தட்டுவர் அன்பர்க்கு பற்றிலர் சென்ற சிக்கிற்றிலர் அந்த கொக்கிக்கிரை சிந்தித்த பித்தரே பித்தரசுபதையாத கொத்தை நில உளதீவு பெட்டியுரை செய்து சோறு சுட்டியுழல் சமன்வாயர் கைத்தரசு பதையாத சித்தமொடு சிவபூஜை கற்றமதியினோசை இத்தரசு புகழ் ஞாலம் முக்தி பெரு திருவாள நெற்றுணையின் மிதவாமல் கற்றுணையில் மறுமாதி பத்தரசு வசை தீர வைத்தகன தமிழ் மாலை பற்பலவும் அவையோத நற்பதிக நிதி தானே பதிகமேழு நூறு பகருமா கவியோகி பரசுனாவரசான பரமகாரணவீசன் அதிகை மாநகர் மேவி அருளினாலமண் மூட அவர் கள் தீரும் அனகன்வார் கழல் சூடின் நிதியராகுவர் சீர்மை உடையராகுவர் வாய்மை நெறியராகுவர் பாவம் பெரியராகுவர் சால மதியராகுவர் ஈசன் அடியராகுவர் வானம் உடையராகுவர் பாரில் மனிதரானவர் தாமே தாமரை நகும் மகவிதழ் தகுவன சாய்பெரு சிறு தளிரினை அனையன சார்தரோ மடி அவரிடர் தடிவன தாயினும் நல கருணையை உடையன தூமதியினை ஒரு பது கொடு செய்த சோதியின் மிகு கதிரினையுடையன தூயன தவ முனிவர்கள் தொழுவன தோமரு குணநிலையின தலையின ஓமரசினை மறைகளின் முடிவுகள் ஓலிடு பரிசொடு தொடர் வரியன ஓவரு முனர் ஒடு சிவ ஒளியன ஊரிய கசிவொடு கவி செய்த புகழ் ஆமர சுயரக நெகும் அவருள நாரரசதி கையினர் அருளுவ நாமரசோ கொளரசனை வழிமுழோ தாளரசு தன் அடியினை மலர்களே அடிநாயை சிவிகை தவிசேரி திரிவித்தறியாவப்பசுதை சிறியோரிற் செரியோ கொடியேன கருளை திருநாவுக்கரசை குணமேருத்தனை வெட்டனையாமொட்ட பட்ட கல்வீட் பிடியார பெருதற்கரிதாக சொலுமப்பிணநூலை பெருக பொருளாக கருதும் செடிகாயத் துரிகை சமன்மூடர் கிழவொற்றது தேவர் கரிதச் சிவலோக கதியே சிவசம்பத்திடை தவம் செய்து திரியும் பக்தியிற் சிறந்தவர் திலகன் கற்ற சிட்டன் வெண்தொளிர் திகழும் பைம்பொடித்த பைம்பொடித்தவண்டனீர் கவசம் புக்குவை தரன் கழல் கருதும் சித்தனேர் கவன்றிய கரணம் கட்டுதற்கடுத்துள கழகம் புக்க நெற்கவந்தியன் அவசம்புத்தியேற் கசிந்து கொண்டழு கண்டத்துவை தளித்தனன் அனகன் குற்றமற்ற பண்டிதன் அரிசெங்கட்கொற்பற்ற வந்தரு பவசங்கை பதை பரஞ்சுடர் படிரின்றித்தனை தொடர்ந்தவர் பசுபதினை பரிந்தடு பரிசொன்ற பணிக்கு நன்றுமே நன்று மாதர கரை சடி நளினம் வைத்துயின்னல்லால் ஒன்றுமாவது கண்டிலம் உபாயமற்றுளன வேண்டோமால் என்றும் ஆதியும் மந்தமும் இல்லதோர் இகபரத்திடைப்பட்டு பொன்றுவார் புகும் சூழலேர் புகேம் புகிர்பொறிமையிலம் புலனோடே திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச திரு ஏகாதசமாலை முற்றிற்று பதினோராம் திருமுறை முற்றிற்று திருச்சிற்றம்பலம்